ദീപക്യാദിഗുണാന്നമിതീന്ദ്രപ്രവണം വന്ദേ ധർമ്മജാമാതരം മുനിം ലക്ഷ്മീനാഥമാരംഭാമധ്യമാസ്പദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാണിത്യമച്യുതപദാം പുജേപരുക്മവ്യാമൃണായമേണേ അസ്മദ്ഗുരുപദപദശേഖരിന്ദ രാമാനുജസ്ഥിരണം പ്രപദ്യ മാതാപിതാ ണയാ ഭോരേ అధ్యక్షణ కులపదే రుగులాభిరామం శ్రీభక్తం శ్రీగుణ ప్రణమామి మూర్ఖనా పరిమిళం పరిందే வாய்த்தருளா மையந்தகலியா வார்களே மெய்யகிலான் விளக்காய சுடராடியா நடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராடி நீங்குகவே மையந்தகலியா வாட என்னை இடராடி நீங்குகவே என்னை அன்கண்டாய் நெஞ்சே உத்தமன் என்ன உடன் கண்டாய் உள்ளவார் உள்ளத்துடன் கண்டாய் உள்ளான உள்ளவார் உள்ளத்துடன் கண்டாய் வேங்கடத்தினையான உள்ளத்தில் உள்ளான போரடியும் தாழ்வைத்தோ பொன்மலர் சேவடியும் இரடியும் காணலாம் என்னஞ்சோடைய தாயவனை கேசவனை தந்துடாய் பாலகேர் மாயவனையே மனத்தோடையும் காணலாம் என்னஞ்சோடைய மாயவனை தந்துடாய் மாலையர் மாயவனையே மனதையா பார்களே நெய்யா நெய்யகதிரா ஈரே நன்னமுதான்பேதொழித்தானே அன்புகள் சேதத்தார் ஒத்துக்கள் கடல் மல்லை புதத்தார் பொன்னங்கருளா அன்பேதொழியா ஆர்வமேனியாத இன்று சிந்தையுடைய சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்த நம்பேதொழியா ஆர்வமேழியாக இன்று சிந்தையுடையார் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு தமிழ் முறை நின்று முறை மலர்கள் குரலுருவாய் மாவடுவில் மண்கொண்டான் இமயார் முறை நின்று மலர்கள் தூவடியான் செங்கனடியான் குரலுருவாய் மாவடிவில் மண்கொண்டான் மாறே எளியோனே கண்ணனே பின்னவர்க்கு மேலா பியந்துழாய் கண்ணியனே நலவனாய் யானுடையவன் நாளே நடியோனே கண்ணனே பின்னவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே துளவின்றாய் கண்ணினால் வீழ்த்தவனே எந்த நலவனாய் யானுடையவன் வேதழியா ஆர்வமேனையா இன்று சிந்தையிடுதியா நாரணர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் திருக்கண்டே ஸ்ரீராம் கண்டாய் நெஞ்சே மணி நிலமம் கண்டேன் கிளரம் பொன்னாடி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாடி கண்டேன் பொன்மணி கண்டேன் திகழமருக்கன் கண்டேன் பொன்னாடி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாடி அண்ணன் பாலின் தோழாவினியான் அட்டபுயகரத்தானை ஞானத்தை கோல் முதலதுஞ்சான் உரைத்தறிந்த சக்கரத்தான் கால் முதலே நங்கட்கித்தான் அட்டபுயகரத்தானை ஞானத்தை கோல் முதலதுஞ்சான் உரைத்தறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்டு நமக்கு நங்கத்தான் தந்துழாய் தார்வாள் பரமாதன் தான் அந்தாமரநடுங்கன் தேனவரும் நமக்கு தந்துழாய் தார்வாள் பரமாதன் வாய்க்க வந்தாமரங்கன் தேனமரம் புகழ் கண்டேன் பொன்னேறி கண்டேன் திகழ மறுக்கண் அணிரம் கண்டேன் கண்டேன் என்னாழி வண்ணன் படைத்தான் நான் முகனே நான் முகனை கேரான் பிறந்தார் சீரார் நெஞ்சமே பழனியே வாழ்த்து நான் முகனே நாராயணன் படைத்தான் நான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் காவல் கொன்மிழீர் நாராயணன் படைத்தான் நான் முகடந்தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் மேலிட்டு அறிவித்தேனால் குரலை சிந்தாமல் கொன்மிழீர் நடிமை இருந்த பிறப்பிழம்பை ஆண்ணே நமக்கமராமை கடநாடன் மண்ணாட கைவிட்டு மேலே இடநாடு காண அடிமை இழந்தெழும்பை ஆண்ணே நமரக்கமராமை கடநாடன் மண்ணாட கைவிட்டு மேலே இடநாடு இதற்கும் நான் உவர்க்கும் தெய்வன் இனியறிந்தேன் எம்பெருமானும் நெய்யறிந்தேன் காரணம் நீ கத்தவை நீ கற்பவை நீ நற்கிரிசை காரணம் நீ நன்கறிந்தேன் இனியறிந்தேன் இதற்கும் நான் உவர்க்கும் தெய்வம் இனியறிந்தேன் நற்பவை நீ நற்கிரிகை நாரணன் நீ நன்கறிஞ்ச நான்முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் குணமாய் அறிவித்தேனார் சிந்தாமல் கொண்டே தக்குழலேத்தவெண்காமற் கொடுங்கொழி வேழ்ந்து சம்புக்குழலே உயிரன் பொருளற்று சம்பூதாமல் தோரடிகத்தினீர் பொருளா ஒழுக்க என்னையோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னென்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பழக்கம் இன்னையாமுறாய் பிறந்தாய் இமையோர் தலைவா பெயரன்னகற்றருளாய் அடியேன் செய்ய விண்ணப்பீனாச்சொல்லாயினுமா முத்தம் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாம் ஞானப்பிரான எல்லா நிலை நான் கண்டனல்லது வேணமா

துடையல் என்னோரும் வல்லார் அடுந்தார் விரப்பாம் பல்லாவருவினை விண்ணப்பம் செய்த சொல்லார் துடையல் என்னோரும் மாயவன் சே கல்லல் போய் நிலத்தினொழுக்கமிழக்குழம்பு தலைவா वर्धतामभिवर्धताम् रामानुजादिव्याख्या प्रतिभासनुज्जना रङ्गव्यापिने भूयात्सायिरोहिणे श्रीरङ्गश्रियमणभद्रवामणिनां सम्वर्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमणभद्रवामणिनां सम्वर्धया नमः श्रीशैलनाथाय भुक्ते नगरजन्मने प्रसादरत्नपरमप्राप्यैङ्गर्यरागिणे श्रीशैलतया पात्र श्रीभट्यादिगुणार्णव इन्द्रप्राणम् वन्दे रम्यजामादरम् मुने வாடிதிருவாய் முழைப்பெள்ளை மாதகவாழ் வாழும் குணவாளமாமுனிவன் வாழியவன் ஆரஞ்செல்வாய் முழிப்பொருளை மணியாத்தார் பேரம்படி உரைக்கம் சேர் இயலாவை தாலியை வாழிய சேரவாழி திருநாபி வாழிய பிரியமான் புரிணோளம் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையிலேந்திய முக்கோடும் வாழிய கரணமுக்கிய கண்ணினை வாழிய புயிலாத மனவாழி வாழிய வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கனகர் வாழ சரலோபந்தமிழ் நோள் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளமாவிய in the